ஓமெனும் பிரணவத்தின் உட்பொருளானவனே ஓம்காரநாதமயமான ஜெகதீஸ்வரனே மலர்த்தாவும் வண்டுகள் பண்பாடும் புலர்காலையில் மலர் தூவி வணங்குகிறோம் அருணாச்சலனே எழுந்தருள்வாய் ஈசனே பரமேசனே கைலை மலை வாசனே சிவகாமி தேசனே ஜெகதீசனே நந்திகேசனே லிங்கேசனே தில்லை நடராஜனே அருணோதயம் புதித்ததே அருணாச்சலனே எழுந்தருள்வாய் நந்தி மத்தளம் கொட்ட நாரதர் தம்புரு மீட்ட நான்வரை வேதங்கள் நாதஸ்வரமுடனொலிக்க நாகாபரணம் தரித்த நமச்சிவாய குருநாதனே நர்த்தனம் புரிந்திடவே அருணாச்சலனே எழுந்தருள்வாய் ஆதிகே பரஞ்சோதிகே அறுபத்தி மூன்று நாயன்மார்த்தொழும் கருணாலய நிதியே ஆதித்யன் உதிக்க கீழ்வானம் சிவக்க அதிகாலை வந்ததே அருணாச்சலனே எழுந்தருள்வாய் செஞ்சடையில் கங்கையொடு பிறை நுதல் தரித்தோனே செஞ்சுடராய் வான் சிவக்க முழுமதி மறைந்தோட சேதி சொல்ல சேவல் கூவ மேதினியே கண்விழிக்க ஆதிசக்தி நாயகனே அருணாச்சலனே எழுந்தருள்வாய் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி அடியார்கள் கண்புண் தோன்றி கணத்தில் மறைந்த பரமே காமனை கண்ணழகால் விழித்தெரித்ததனால் காமாரி வடிவம் பெற்ற அருணாச்சலனே எழுந்தருள்வாய் ஆலகால விஷத்தை கண்டத்தில் நிறுத்தியே நீலகண்டன் என பெயர் கொண்ட பெருநிதியே முக்காலமும் உணர்ந்தவனே காலனை துரத்தி மார்க்கண்டேயனுக்கு எக்காலமும் பதினாறென்றருளிய அருணாச்சலனே எழுந்தருள்வாய் வேதியர் போதிடும் ருத்ரம் மொலிக்க தேவாதி தேவர்களும் தரிசனம் காண தவமிருக்க வில்வார்ச்சனை செய்ய நினதடியார்கள் காத்திருக்க இடிவெள்ளி முளைத்ததுவே அருணாச்சலனே எழுந்தருள்வாய் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டவனே பித்தனான அத்தனான சித்தனான என்னப்பனே பிறகு வெட்டி சுமந்து வீதியெல்லாம் விற்று விளையாடல் புரிந்தவனே அருணாச்சலனே எழுந்தருள்வாய் மகனிடம் மந்திர பொருள் கற்று தான் பெற்ற மகனுக்கே சீடனான மகேஸ்வரனே முகம் மாறு கொண்டவனை குருவாக ஏற்றவுனே ஜகம் போற்றும் ஜெகதீஷா அருணாச்சலனே எழுந்தருள்வாய் பன்னிரு திருமுறைகளுள் மும்பூன்றினை பாடிய திருஞான சம்பந்தருக்கு அருள் புரிந்த ஈசனே என்றிரு கரம் கூப்பி உனை தொழுதேன் வெந்நீரணிந்த மேனியனே உந்திரு விழிமலர அருணாச்சலனே எழுந்தருள்வாய் தவயோக பயனாக தலைகீழாய் நடந்து வந்து சிவலோகம் தனையடைந்த காலை காலம்மையாருக்கு சிவகதி தந்த செஞ்சடையோனே பிறைமுடி கண்டியோனே சடை மேலது கங்கை கொண்ட அருணாச்சலனே எழுந்தருள்வாய் ஐந்து திருமுகத்தினின்று ஆகமங்கள் இருபத்தெட்டு உருவாகி ஆறுமுகப் பெருமானால் பிருதாச்சலத்தில் கைலாச பிரகாரத்தில் ஸ்தாபித்து வழிபடச் செய்தவனே நின் பைந்தமிழ் பாடலில் குற்றம் கண்டு பின் தவறை உணர்ந்த நக்கீரருக்கு நற்கதி தந்த அருணாச்சலனே எழுந்தருள்வாய் பற்றல்ல ஒரு பற்று மற்றிலையே எனும் அப்பற் பாடலின் அற்புத பொருளறிந்தேன் சுற்றம் மறந்தேன் சிற்றம் பலமே சற்றே மனம் இறங்கி என கருள்வாய் அருணாச்சலனே எழுந்தருள்வாய் பொய்மாய பெருங்கடல் கடக்க மெய்ஞானமெனும் படகினைத் தந்து நரை திரையின்றி நன்னெறியடைய விரைவாய் வந்தருள் புரிய அருணாச்சலனே எழுந்தருள்வாய் ஊனாகி உயிராகி வழியாகி ஒளியாகி வானாகி புவியாகி அருளாகி நிற்பவனே போக யோக வேக வடிவாய் பாகம் பிரியாளுடன் அருளிக அருணாச்சலனே எழுந்தருள்வாய் விந்தைகள் பல புரியும் வினோதமயமானவனே பித்தார சூடலை வெண்ணீராய் அடிந்தவனே மூவுலகாளும் முக்கண்ணனே நின்புகம் காண ஏழுலகும் எங்குதப்பா அருணாச்சலனே எழுந்தருள்வாய் காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீராணம் அணிந்தார்க்கு நிழற்குரியாம் சிவலிங்கமென உனதடியார் பாடலுக்கேற்ப அருவுருவ வடிவான லிங்கமாக அருள் புரியும் அருணாச்சலனே எழுந்தருள்வாய் பஞ்சபூதங்களும் பரம்பொருளாகி பிரபஞ்சத்தை ஆளுகின்ற பஞ்சாட்சர நாயகனே பறவைகளும் கரவைகளும் பகலவன் வரவுணர்ந்து பரவசமாய் உனை அழைக்க அருணாச்சலனே எழுந்தருள்வாய் அகத்தூய்மை தந்து மெய்யன்பர் கருள் தந்து இஜகம் காத்தருளும் ஜகம் புகழ் ஈஸ்வரனே காரிருள் மறைய கதிரவன் தான் வளர பேரருள் புரிந்திடவே அருணாச்சலனே எழுந்தருள்வாய் தன் பக்தி சிறப்பால் தன் இரு கண்களை தந்து தவப்பயனடைந்த கண்ணப்பநாயனாருக்கு கனிந்தருள் புரிந்த என்னப்பனே எமையாளும் ஈசனே அருணாச்சலனே எழுந்தருள்வாய் ஞாயிறன்று வழிபட பிணிகளை களைபவனே திங்களன்று வழிபட ஆற்றலை தருபவனே செவ்வாயன்று வழிபட பிறவி பிணி தீர்ப்பவனே புதனன்று வழிபட வெற்றிகள் தருபவனே வியாழனன்று வழிபட ஞானம் தருபவனே வெள்ளியன்று வழிபட விஷ்ணு பதம் அருள்பவனே சனியன்று வழிபட நவகிரக அனுகிரகம் தருபவனே அருணாச்சலனே எழுந்தருள்வாய் மேஷராசியர் மிருதுலிங்கத்தை வழிபடவும் ரிஷபராசியர் இந்திரலிங்கத்தை வழிபடவும் மிதுனராசியர் ஈசானலிங்கத்தை வழிபடவும் கடகராசியர் வாயுலிங்கத்தை வழிபடவும் அனுகிரகம் புரியும் அருணாச்சலனே எழுந்தருள்வாய் சிம்மராசியர் அக்னிலிங்கத்தை வழிபடவும் கண்டிராசியர் ஈசானலிங்கத்தை வழிபடவும் துலாராசியர் இந்திரலிங்கத்தை வழிபடவும் விருச்சிகராசியர் யமலிங்கத்தை வழிபடவும் அருள் புரியும் அருணாச்சலனே எழுந்தருள்வாய் தனுசு ராசியர் குபேரலிங்கத்தை வழிபடவும் மகர கும்பராசியர் வருணலிங்கத்தை வழிபடவும் மீனராசியர் குபேரலிங்கத்தை வழிபடவும் காத்தருளும் அருணாச்சலனே எழுந்தருள்வாய் படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முத்தொழில் புரியும் முக்கட் செல்வா நீரும் நெருப்பும் காற்றும் பூமியும் ஆகாயமுமான பிரபூதநாதா ஸ்வர்ணலிங்கம் ஸ்படிகலிங்கம் மரகதலிங்கம் ஜோதிலிங்கம் என அக்ஷயலிங்கம் நாகலிங்கம் சகசிரலிங்கம் கோட்டிலிங்கமாக எழுந்தருளிய ஈஸ்வரனே அருணாச்சலனே எழுந்தருள்வாய் करुणागरने शशिशेखरने वरुणेश्वरने शिवशङ्करने करुणाम्बिके शङ्करिनायगने अरुणाचलने कैलायपते लिङ्गेश्वरने चन्द्रशेखरने लोकेश्वरने सुन्दरेश्वरने मरुन्दीश्वरने मौलीश्वरने अमृतेश्वरने कैलायपते परमेश्वरने भद्राचलने पाणेश्वरने रुद्रेश्वरने ज्योतीश्वरने जगदीश्वरने आदीश्वरने कैलायपते कारणने परिपूरणने करणीश्वरने कामेश्वरने धरणीश्वरने गङ्गाधरणे अग्निश्वरने कैलायपते ज्ञानेश्वरने योगेश्वरनि ध्यानेश्वरनि भुवनेश्वरने कमलेश्वरनि विमलेश्वरने अमलेश्वरनि कैलायपते स्वर्णेश्वरनि सर्वेश्वरनि सर्वेश्वरनि सर्वेश्वरने बृगदीश्वरनि भूदेश्वरने नर्दीश्वरनि कैलायपते वागीश्वरने भागेश्वरनि नागेश्वरने नन्दिगेश्वरने अरुणीश्वरनि वल्लीश्वरने अरुणेश्वरनि कैलायपते विश्वेश्वरने विमलेश्वरने पशुपतीश्वरने पञ्चाक्षरने मङ्गलेश्वर नीलगण्डेश्वरने सङ्गमेश्वरने कैलायपते வரம் தந்து காக்கும் பரம்பொருள் நீயே சிரம் கங்கை கொண்ட ஜடாதரன் நீயே அறம் காக்க அன்று புறம் மெரித்தாயே கரம் தந்து காக்கும் பராபரம் நீயே மனம் சொல்லும் வேதம் ஓம் நமச்சிவாயம் தினம் கூறும் நாமம் சிவாயம் சிவாயம் கடல் பாடும் கீதம் ஓம் காரநாதம் ஓம் நமச்சிவாயம் நீலகண்டனே உமை நேசனே கருணாலய நிதியே நிதி நீயே கதி நீயே அருணாச்சலபதியே சிவமே சிவாய மயமே சிவயோக போக ஹரனே லிங்கேஸ்வரனே ஈசனே லோகமாக பரமே பராதி பரமாகும் ஜகமே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா மலையே அண்ணாமலையே அருள் தீப ஜோதி ஒளியே காணும் விழியே கோடி புண்ணியம் கலையே கலை தரித்த ஜடாதரனே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா புறமே புறமெரித்தவனே வரம் தந்து ஆளும் கரமே கரம் தரும் தினமே பெரும் யோக போகம் நிறமே நீல நிறமே நின் கண்டம் அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா சுகமே சுகம் தரும் பரமே சுகநாத கீத ஸ்வரமே ஸ்வரம் தரும் சாமவேத கீதம் இகமே இக பரசுகம் தரும் முந்தன் வேதம் அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா பதிகே உமையவள் பதிகே உடலில் பாதி தந்த நிதியே பெருநிதியே நின் பதம் கதியே நதியே கங்கை நதியே ஜடையில் மதியே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா நடமே கபால நடமே நடமாடிய பதமே பதமே நின் திருபதமே தொழுவேன் நிதமே சதமே உனதருள் சதமே தினம் துணை வருவே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா அலையே அலை கடல் அலையே உனதருளே நிலையே என்றும் நிலையே ஓய்விலையே வலையே ஞான வலையே இதற்கிணையிலையே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா பணிகேன் ஒருவரை பணிகேன் உன்னையன்றி நினையேன் ஒன்றையும் நினையேன் நின்னையன்றி அடியேன் எவரையும் தொழேன் சிவனை அன்றி அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா பிறகே சூடிய பிறகே ஒளி தரும் நிழலே மறையே நான்கு மறையே ஓதிடும் வேத பொருளே ஆதிரகே திருவாதிரகே வருவாயித்திரகே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா பரியை நரியாக்கிய பராதி பரமே நரியை பரியாக்கிய சிவாய சிவமே உருவாய் அருவாய் அருவுருவாய் நின்ற ஹரனே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா இருளை அஜான இருளை இருளை போக்க வந்த பொருளே மெய்ஞான பொருளே பரம் பொருளே அருளே மேலான அருளே நின் அருளே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா ஒளியே பிரகாச ஒளியே பிரபஞ்சமாகும் வெளியே ஆகாச வெளியே பரஞ்சோதி நீயே துளியே நின் கருணையில் ஒரு துளியே போதும் அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா மனமே அலைப்பாயும் மனமே அதிலாசை கோடி தினமே அலையுது தினமே அதனை தேடி சிவமே இதை மாற்ற வல்ல சிவமே சரணாகதியே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா ஞானம் சுழலும் ஞானம் உனதருளே ஞானம் ஒளி தரும் ஞானம் உன்னிழலே மோனம் தவ மோனம் உனதெழிலே அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா ஈசா உமா மகேஷா ஜெகதீஷா வாசா கைலை வாசா பரமேசா நேசா பார்வதி நேசா பசுபதீஷா அருணாச்சலாய சரணம் சரணம் மகேஷா காஞ்சி காமாட்சி உடனுரை ஏகாம்பரநாதா களஞ்சியம் செழித்து தழைத்திடவே ஏகாம்பரேஸ்வரா மங்களம் காசி விசாலாட்சி உடலுரை விஸ்வநாதா காசினியில் இன்பம் பொங்கிடவே விஸ்வநாதேஸ்வரா மங்களம் மாமதுரை மீனாட்சி சமேத சொக்கநாதா மனை சிறக்க வளம் பெருகிடவே சுந்தரேஸ்வரா மங்களம் உண்ணாமுலை மணமகிழ் அண்ணாமலைநாதா உலகெலாம் தனம் செழித்திடவே அருணாச்சலேஸ்வரா மங்களம் கமலாம்பிகை உடனுரை தியாகேஷா கல்வி செல்வம் வளம் பெருகவே தியாகேஸ்வரா மங்களம் சிவகாமியுடன் நடம் புரிந்த தில்லை நடராஜா எல்லை இல்லானின் கருணை பெருகிடவே சிதம்பரநாதா மங்களம் மயிலை கற்பகாம்பாளுடனுரை கபாலிநாதா மழலை செல்வம் தழைத்திடவே கபாலீஸ்வரா மங்களம் தையில் நாயகி உடனுரை வைதீஸ்வரநாதா வையகம் யாவும் வளம் பெறவே வைதீஸ்வரா மங்களம் மங்களாம்பிகை மனம் பகிழ் கும்பேஸ்வரநாதா மங்களம் எங்கும் தங்கிடவே கும்பேஸ்வரா மங்களம் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜல கண்டநாதா அகிலம் எங்கும் உனதருள் பெருகிடவே ஜலகண்டேஸ்வரா மங்களம் கங்கை தலை சுமந்த கங்காதரனேனின் செங்கமல பாத மலரடிக்கே மங்களம் நீலமணி மிடற்றானான நீலகண்டனே ஆலமலர் செல்வன் திருவடிக்கே மங்களம் அருந்தவ முதல்வா மருந்தீஸ்வரனே அருமறையோனே நின் சேவடிக்கே மங்களம் ஆதியந்தமில்லாத ஆண்டவனே ஆதிரையோனே நினதருளடிக்கே மங்களம் ஜோதி வடிவான சசிசேகரனே அருள் ஜோதியனே நின் பெருநிதிக்கே மங்களம் மங்களம் மங்களம் சர்வேஸ்வரனே மங்களம் மங்களம் மங்களம் ஜெகதீஸ்வரனே மங்களம் மங்களம் மங்களம் லோகேஸ்வரனே மங்களம் மங்களம் மங்களம் சர்வ மங்களம்